சரஸ்வதி அருளட்டும் பிடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட எனும் தட்சிணாமூர்த்தி வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்று வைத்து துயர் இல்லை அடிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் கல்வி இதன்மை பொருளை காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி पूर्णमः हरि அப்படி ஆ பண்ணிருக்கேன் பண்ணிருங்க நல்ல பிஞ்சு வந்துச்சு ஆனால் இப்போ என்ன தெரியல திடீர்னு வீடியோ கட் ஆகிருக்கு தெரியல நல்ல பிடிச்சி கட் ஆகிடுச்சு திடீர்னு த்ரீ தான் போடணும் ஆ த்ரீ தான் போடணும் நல்ல புரிஞ்சு கொட்டையிட்டாரு அவருக்கு இதை பிடிச்சது என்ன தெரியல அடிக்கடி இந்த ரெண்டு கால் கரெக்டாக இருக்கு வச்சு செலப்பஞ்சி செலப்பஞ்சி எந்த கனெக்ஷன் திருச்சிங்களா பிராட்பேண்டா வைஃபை வைஃபை வந்து த்ரீ ஜி கூடிய இல்லை லோக்கல் சரி அது என்ன wifi three G local wifi local wifi நஞ்சு இதில் கனெக்ட் பண்ணாமல் நம்ம எங்கேயா சொல்லிக்கலாம் ஆமாம் ஆனால் வேற யார்கிட்டயும் இருக்கும் நெட் கனெக்ஷன் அதாங்க இதில் கனெக்ட் பண்ணுறீங்களா இப்போ அந்த நம்ம லேப்டாப்பில் போட்டுருக்கோம் அதுக்கு இங்கே போடலாம் சரி ப்ளக்கில் மாட்டிட்டு சரி இந்த வைஃபை வந்து இதில் கனெக்ஷன் சரி அதுக்கு எதோட கனெக்ஷன் கேட்டால் வைஃபைன்னு சொன்னார் வைஃபை இந்த வந்து அதுவும் டேட்டா கார்டு தான் டவர் ஏரியாவில் டவர் வச்சுருக்காங்களா அப்படி இருக்கலாம் சரி அது வந்து டேட்டா கார்டு ஓ இதில் பண்ண வேண்டாம் இங்கே சொல்லிக்கலாம் ஓ அது எந்த பிராண்டினுடைய இதுங்க அந்த டவர் உங்களுக்கு ஐடியாவா எல்லாருமே சொல்கிறாங்க அது எது தெரியல இப்போ இந்த லோக்கலில் ஒரு இது வச்சுக்கிறாங்க இப்போல்லாம் லோக்கல் சரி சரி சரி சரி பிரச்சனை இல்லையே மாதத்துக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க ஆ வைஃபை லோக்கல் செட்டப் இது ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்களாமா அது ரைட் ரைட் அவ்வளோதான் ஆனால் கம்பெனிஸோட இல்லை லோக்கல் இன்னும் ம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் கவர் ஆகுதுங்களா ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு மூணு க கிலோமீட்டர் கவர் பண்ணி கொடுக்குங்களா அந்த டவர் ஆ ஓ சரி சரி சரி பரவாயில்ல கேபிள் கனெக்ஷன் மரியாதை பார்த்துருக்கேன் அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப சீக்கிரம் கவனம் அவங்க e ஓ பிரச்சனையே இல்லையே ஆ ஸ்பீடும் பரவாயில்லைங்களே இப்போ உங்கள் பிக்சர்லாம் கிளாரிட்டி இருக்குது நல்லா இருக்குது வாய்ஸும் நல்லா இருக்குது ம் ம் பரவாயில்ல ஓ அது வேறு ஓ ஸ்பீடுக்கு இந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்பீடு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடு தான் நம்ம கனெக்ட் ஆகும் எல்லாம் ஒரு டெக்னாலஜியாக இருக்கும் பரவாயில்லைங்களே ஆ ஆ ஆ ஆ பிடிக்கும் ஸ்பீடு அந்த மாதிரி முத்துசுவாமிஜி கனெக்ஷன் வரல பாவம் ரொம்ப அவங்க எட்டே காலிலேருந்து லைஃப் இருக்கு அது என்ன கனெக்ஷன் இருக்குது சரி இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு பார்க்கலாமா அதான் நடந்துட்டு இருக்காங்க இல்லை அவருக்கு மேலே வர முடியலையா இல்லை லைன் கிடைக்கலையா அவருக்கு கரெக்டாக சின்சியராக வந்துடுறாங்க ஆமாம் அவர் கரெக்டாக ரொம்ப சின்சியராக ரிலேட்டட் அப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காரு ஆ நம்ம கரெக்டாக அடிச்சிக்கலாம் ஆ அதுக்கப்புறம் ஃபோன் சொன்னால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆ நாளைக்கு கண்டிப்பாக சொன்னாங்க ஓகே யாரும் தப்பு நாங்கள் டிக்கெட் லிஸ்ட் நானும் ஹேண்டில் பண்ணுறதாங்கன்னு சொன்னாங்க ஓ இந்த குமார்ஜி கூப்பிட்றாருங்களா உங்களை ஜெகநாத் குமார்ஜின்னு வந்துருக்கு முத்துக்குமார் போல நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் கால் ஃபைல்டு பூவா வந்து அவர் அவர் கொடுத்தோம் இல்லைங்களா கீதா வாய்ஸ் ஆமாம் அதுலேருந்து போனால் தான் கரெக்டாக எனக்கு அதுதான் இஷ்யூவான்னு தெரியும் எனக்கு இல்லை வந்து நான் ஓட்டேன் ஓ நல்லா சொல்லிட்டேன் இப்போ மூணு பேர் நல்ல பொண்ணு வந்துச்சு முத்துக்குமார் மட்டும்தான் வந்தார் போயிட்டு முத்துக்குமார் வந்திருக்காரு இப்போ இல்லை என்னுடைய குரல் கேட்குதா இல்லை என்னுடைய குரல் கேட்குதுல்ல ஓகே ஓகே நல்ல புரிஞ்சு வந்துச்சு முத்துக்குமார் தான் வந்து வந்து போயிட்டுருக்காரு பார்ப்போம் மணி நமக்கு ஆயிடுச்சு ஒன்பது ஏழு ஆயிடுச்சு அப்படி ஆரம்பிச்சிடுவோம் என்ன கொஞ்சம் அரை மணி நேரம் கால் மணி நேரமாக கிளாஸ் ஆகும் டெய்லி போய் போயிட்டு சரி நடக்கிற வரைக்கும் நடக்கணும் பார்ப்போம் தச்சு அப்படி இப்போ என்ன சுச்சுவேஷனாக நம்ம சம்பிரதாயத்தில் எல்லோருமே வந்து இந்த சொல்லப்பட்ட ஈஸ்வர பாவனையுடன் வாழ்வது மோட்சத்தை அடைவது இதுதான் வாழ்க்கையினுடைய சாதன சாத்திய கோட்பாடாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் தர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த இடத்துல தர்மம்னா என்ன அதற்கு உதவக்கூடியது எதுவோ அதற்கு பேர் தர்மம் எதற்கு உதவக்கூடியது சாத்தியத்தை மோட்சத்தை அடைவதற்கு எது உதவுமோ அதுக்கு பேர் தான் தர்மம் இல்லைன்னா தர்மம் நம்ம எத்தனையோ விளக்க சொல்லலாம் ஆனால் தர்மங்கிறது சரியான விளக்கம் இதுதான் மோட்சத்தை அடைய உதவாத எந்த நல்ல பழக்கமும் எந்த கெட்ட பழக்கமும் அதெல்லாம் தர்மம்னு பேர் கிடையாது அதெல்லாம் வேணால் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்னு பிரிச்சுக்கலாமே தவிர அதெல்லாம் தர்மம்னு வராது இந்த தர்மத்தை தான் நம்ம வந்து நம்மளுடைய பாட சிலபஸில் பார்த்துருக்கோம் ஸ்வதர்மம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸ்வதர்மம் ஆகட்டும் குடும்ப தர்மம் ஆகட்டும் சமாஜ தர்மம் ஆகட்டும் எல்லா தர்மம் இதெல்லாம் என்னென்னா மோட்சத்திற்கு சாதனமாக கொடுக்கப்பட்டவைகள் ஸோ இந்த தர்மத்தின்படியே வாழ்ந்தார்கள் அதுதான் நம்முடைய சேலஞ்சு அப்படி வாழ்வது வாழ முடிகிறதான்னு பார்க்குறது தான் ராஜாவிலிருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் இருந்தது அப்படி வாழ வேண்டிய பொறுப்பை அவங்கவுங்களும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கவுங்களும் தன் முயற்சியுடன் அந்த தன்னுடைய பில்லிங் தன்னுடைய சுய உணர்ச்சி முயற்சியுடன் தான் இறங்கியிருந்தாங்க அதிலேயும் அவங்கவுங்களுக்கு வெற்றி தோல்விகள் வரும் அதை அவங்கவுங்க தீர்த்து கொள்ள வேண்டியது மற்றவர்களுடைய சகாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதுக்கு உதவுறதுக்கு தான் குடும்பங்கிற கட்டமைப்பு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மீதி பேர் துணைக்கியிருக்காங்க தர்மத்தை கடைபிடிப்பதில் அப்புறம் சமாஜ கட்டமைப்பு யாராவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா அந்த ஊரே அந்த நாடே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போயிடுது ஸோ அப்படி இந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கு ஒருவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள் அந்த ஒருவரும் தன்னால் முடிந்த கான்ட்ரிபியூஷனை குடும்பத்திற்கும் சமாஜத்திற்கும் செய்தார் ஸோ இதில் யாரும் யாரையும் வந்து ஒரு குறையாக பார்க்குறதோ அப்படி இப்படிலாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு வந்த விதியை அவங்கவுங்க டீல் பண்ணுறாங்க என்ற உணர்வுடன் தான் ஒருவருக்கு ஒரு ச ஒருவர் சகாயமாக இருந்தார்கள் அப்படி இப்போ வந்து சந்தனு மகாராஜன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷனை சூழ்நிலையை சந்தித்தார் இந்த சத்தியவதியை சந்தித்தார் அதனால் அந்த பெண்ணுடைய துணை தேவைங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் அவருடைய தகப்பனார்கிட்ட போய் கேட்டார் அவருடைய தகப்பனார் ஒரு கோரிக்கை வச்சார் சத்தியவதிக்கு பிறந்த குறை பிறந்த அல்லது பிறக்க போகிற குழந்தை தான் உங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வரணும் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா நான் கொடுக்க முடியும் என்னுடைய மகளே உங்களுக்கு திருமணம் செய்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் சந்தோஷம் அமைதியை திரும்பி வந்துட்டார் ஆனாலும் கூட மனசு அவருக்கு கேட்கல அப்புறம் என்ன பண்ணார் அவர் தனிமையில் அமைதியாக இருந்தார் பார்லிமெண்ட்டில் கலந்துக்க முடியல ஒன்றும் முடியாமல் இருந்ததும் அவருடைய மகன் ஏற்கனவே வீட்டில் இருந்த மூத்த மகன் பீஷ்மர் அதுதான் பீஷ்மர் அவர் பழைய பேர் தேவவிரதர் அவர் வந்து அந்த மகாராஜா சந்தனுடைய தேரோட்டி மூலமாக விஷயத்தை கேள்விப்பட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நேராக சத்தியவதியோட அப்பாவை போய் பார்க்குறாரு அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும்பொழுது அந்த சத்தியவர்த்தியோட அப்பா அந்த மீனவர்களுடைய தலைவர் அவர் பேசுகிறார் இது போல் நான் ஒரு கோரிக்கை உங்கள் அப்பாட்ட வச்சேன் இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி வேகமாக போயிடுவோம் <laughs> இப்படி நான் ஒரு கோரிக்கையை வச்சேன் என்னுடைய மகளை கேட்டு உங்கள் அப்பா வந்தார் இவரே பீஷ்மரி இப்போ கல்யாண வயசில் இருக்கிறார் இப்போ அவருக்கு தேவ தேவவர் அவரே கல்யாண வயசில் இருக்கிறார் இப்போது அவர்கிட்ட இவர் பேச வேண்டிய நிலைமை இருக்கு ஒரு சுச்சுவேஷன் பாருங்க எப்படிலாம் ஒரு சிக்கலான சூழ்நிலை வர முடியும் வாழ்க்கைங்கிறதுக்கு இதெல்லாம் உதவ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் நம்ம ஆளுங்க வந்து அவரா இப்படி இவரா இப்படின்னா என்ன பண்றது செவரா இப்படின்னா இதுதான் என்ன வேணாலும் வரும்னு பார்த்தாச்சு இதுதான் வாழ்க்கைன்னு பார்த்தாச்சு இது அதாவது எக்ஸ்ட்ரீம் சம்பவங்கள் கற்பனை பண்ண முடியாத சம்பவங்கள் எல்லாம் மகாபாரதத்தில் வருது அதுக்கப்புறமும் நம்மளால வாழ்க்கையில அச்சோ அப்படியான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னும் மூளை சரியாக என்ன அர்த்தம் எச்சச்சொல்லாம் வேலையே கிடையாது எச்சச்சொல்ல முன்னாடியே சொல்லியாச்சு மகாபாரதத்தில் அதுக்கப்புறமும் போய் அச்சச்சொன்னா என்ன மகாபாரதத்தில் தூங்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ பையன் வந்து அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போனான் இது நிலமை அது பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்லை அது சேலஞ்சிங்கான வேர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ அதை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கேட்டப்போ அவர் சொல்கிறாரு சத்தியவத்தியோட அப்பா சொல்கிறாரு நான் இது போல் உங்கள் அப்பாட்ட கோரிக்கை வச்சேன் என் பொண்ணுடைய குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு போட்டியில் சாரி அதிகாரத்தில் போட்டி போகிறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது அதனால நீங்கள் இப்பயே வாக்கு கொடுங்கன்னு கேட்டேன் உங்கள் அப்பா அப்படிலாம் நான் வாக்கு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாரு எனக்கு ஏற்கனவே பையன் இருக்கா அவன் குவாலிஃபைடு தான் அவனால தான் நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ண முடியும் எனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன் நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ எனக்கும் தேவை கிடையாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொண்ணு எனக்கு உயிர் அவளுக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுனாக்க அவளுக்கு மன கஷ்டம் வந்ததுன்னா ஒரு அவமானம் வந்தால் இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது நான் ஒரு அப்பாங்கிற முறையில் என்ன எனக்கும் அதை தாங்க முடியாது நான் வேறு வேறேன்னு பார்த்து நான் எங்கேயோ கொடுத்துட்டு போய்க்கிறேன் அவங்களுக்கு நல்லா வச்சுட்டு போயிடுவேன் இது உங்கள் ஃபேமிலி ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தேவவிருத்தன் இப்போ எனக்கு குழந்தைகள் இருந்தால் தானே அந்த குழந்தைகள் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க உங்கள் பொண்ணுடைய குழந்தைகிட்ட பதவி வேணும்னு போட்டிக்குவாங்க இருக்கிறத அவங்கள விட்டால் அப்புறம் எனக்கு தான் குழந்தை பிறக்கணும் எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நான் வேணால் வாக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன் அது சொல் என்னுடைய குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட போட்டிக்கு வர மாட்டாங்கன்னு நான் என்ன வாக்கு கொடுத்துட்றேங்கிற அப்பா அவர் சொல்கிறார் அப்பா ரொம்ப விவரம் நீ வாக்கு கொடுக்குறப்பா ஆனால் அந்த குழந்தைகளுக்குள்ளே எப்படி நடந்துப்பாங்கன்னே தெரியாது அவர் பங்காளி சண்டையை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு <laughs> நீ சொல்கிற அந்த குழந்தைகள் வந்து சம உரிமை உள்ளவங்க தாத்தாட்ட இருந்து நாளைக்கு அவன் கேஸ் போடலாம் நாளைக்கு அவன் வந்து அறிவி பண்ணலாம் யுத்தத்துக்கு வரலாம் அப்போ வந்து என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை கஷ்டப்படும் அவங்க குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்த்து இது என்னாலையும் பார்க்க முடியாது அப்போ தேவவர்த்தர் சொல்கிறாரு நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு உள்ள சண்டை வரும் பெட்டர் நான் கல்யாணமே பண்ணிக்கல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை நான் சந்திக்கிறேன் நான் நான் இந்த இடத்தில் இதை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்தில் பார்க்கிறேன் அப்போ எனக்கு இது சுதர்மம் என்று நினைக்கிறேன் இந்த சுதர்மத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்னால் என்னை சார்ந்த சூழ்நிலைகளுக்கு ஐந்து விதத்திலும் நான் சந்தோஷம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இந்த இடத்தில் என்னுடைய பித்ருக்களை சந்தோஷம் செய்ய இது ஒரு வாய்ப்பு என்றால் அந்த வாய்ப்பை என்னால் செய்து தர முடியும் என்றால் என்னுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்கிறேன் நான் திருமணம் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணை எங்கள் அப்பா கொடுக்கலாம் அப்படிங்கிறார் அப்போ அவங்க அப்பா இதை நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கிறார் அப்போ தான் இந்த தேவவர்த்தன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சத்தியம் பண்ணுறார் அவர் தேவர்களெல்லாம் சாட்சி சாட்சியாக கூப்பிட்டு அப்போல்லாம் வந்து சத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப இது உண்டு பவர் உண்டு இன்னைக்கு பேசிக்கிற மாதிரி சத்தியமாக சொல்கிறேன்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது சும்மா அது சா சொல்கிறானா அசா சொல்கிறானே நமக்கு சத்தியமாக இருக்கும் அவன் சில நேரம் உள்ளுக்குள்ளே அசா சொல்லி நினச்சிக்கிட்டு சா சொல்லுவான் ஸோ அவர் நிஜமான சத்தியம் அந்த காலத்தில் சத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் சொன்னாலே அது கன்ஃபார்ம்னு அர்த்தம் இவர் சத்தியம்னு சொல்லி எல்லா தேவதாக்களையும் கிழித்து இவர்களை இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்துக்கொண்டு சொல்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை மரணம் முடியும் மரணம் வரை நான் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தைகள் இருக்க மாட்டார்கள்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு அப்போ மகாபாரதத்தில் வருணனை வருது இப்படி பீஷ்மர் சபதம் இது என்ன வாக்கு கொடுத்த உடனே தேவர்கள் பூமாரி கொடுத்தார்கள் என்னமோ வருது அது வீட்டு அப்போ இது சொன்னதும் அவங்க அப்பா திருப்தி ஆயிடுறாரு இந்த செய்தி அதுக்கப்புறம் சத்யவதியோட அப்பா திருப்தி ஆகிடுறாரு இப்போ பீஷ்மருடைய அப்பாவுக்கு செய்தி போகுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஒரு பேர் பீஷ்மர் அப்படின்ட்டு பேர் பீஷ்மர்னா மிகப்பெரிய கோரமும் கோரமான சாபத்தை செய்தவர் கோரமான வாக்கு கொடுத்தவர்னு அர்த்தம் பீஷ்மருங்கிற வார்த்தை வார்த்தைக்கு பொருள் அப்படி இவர் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் கடைபிடிக்கிறது கடினமான வாக்கு இதை செய்தி அவங்க அப்பாவுக்கு போனதான் அவங்க அப்பாவுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருக்கு என்ன பூர்த்தி செய்யறதுக்காக எனக்கு ஒரு கோரிக்கையை பூர்த்தி செய்யறதுக்காக என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக என்னுடைய பையன் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு நினச்சி அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருக்கு அப்புறம் பையன் பேசி அப்பாவை சமாதானம் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக கல்யாணம் நடக்குது சத்தியவதி அம்மா வராங்க அவங்களுக்கு குழந்தைகள் பிறகுறாங்க ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த குழந்தைகளுக்கு பிறகு தான் இந்த மகாபாரத கதை தொடர் அப்போது சுதர்மம் வந்ததுன்னா எப்படி டீல் செய்தார்கள்ங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கதையில் வந்து இவர் ஏன் அப்படி அவரு ஏன் இப்படின்லாம் பார்த்தாலே இந்த கேள்விலாம் என்னைக்குமே பதில் கிடையாது ஏன்னா கேள்வி கேட்குறவனுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணாலே அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தான் நம்ம கேட்க முடியும் ஸோ இந்த ஈஸ்வர பாவனை ஈஸ்வரவை பற்றிய உண்மை பிரம்மத்தை பற்றிய உண்மை ஆத்மாவை பற்றிய உண்மை விதியை பற்றிய உண்மை மத்தியை பற்றிய உண்மை புண்ணிய பாப்பங்களை பற்றிய உண்மை பேக்கேஜை பற்றிய உண்மை சாத்தியத்தை பற்றிய உண்மை அதற்கான சாதனங்களை பற்றிய உண்மை இதெல்லாம் இருந்து பார்த்தா இந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு பெரிய டீலே இல்லை அதனால இது சாம்பிளுக்கு தான் இந்த இன்சிடென்ட் கொண்டு வந்தேன் ஏன்னா மகாபாரதத்துக்குள்ளே நுழையும் போது பல பல இன்சிடென்ட் வந்து இது போல் சிக்கலான இடங்கள் வரும் அந்த இடம் எல்லாத்துக்குமே இது ஒன்று தான் பதில் என்ன அது அவங்க வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை அதை அவங்க டீல் பண்ணாங்க இதில் உனக்கு என்ன ஆயிடுச்சு என்ன இது இதை தான் வச்சுக்கிட்டு திரௌபதி ஏன் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ண நீ பண்ண உடனே யாரும் வேண்டாம் <laughs> நீ பண்ண உன் பண்ண பண்ணிக்க சொல்லுவோம் உன் பண்ண டீம் பண்ணிக்க சொல்லுவாங்க இது எதே தேவையில்ல ரொம்ப பேசுகிறேன் அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க சூழ்நிலை வந்து இப்போ திரௌபதி எந்த குடும்பத்தில் போய் பிறந்தாரோ அந்த குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இந்த கேள்வி ரைட்டு நீ நீ அந்த குடும்பத்திலே பொருள் அப்புறம் நீ ஏன் இந்த கேள்வி கேட்குற சோ அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு முன்பிறவி கதைகள் என்ன அந்த பொண்ணுக்கு முன்பிறவி இருக்கிற பாவம் என்ன பூண்ணியம் என்ன ஆசைகள் என்ன அந்த ஆசை மூட்டைகள் என்னத்தை பிறவியை கொண்டு வந்திருக்கு யார் யார் வாழ்க்கையெல்லாம் முன்னாடி சம்மந்தம் வருது என்னென்ன செட்டில் பண்ண கிடைக்குன்னு தெரியல ஏன் அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்கிறதே அந்த ஜீவன் இந்த பிறவியில் பெண் வேஷத்தை எடுத்தாங்கன்னு தெரியாது அந்த பெண் அந்த ஜீவன் ஏன் ஐந்து பேர் கூட வாழணும்னு பேக்கேஜ் எடுத்து வச்சாலும் தெரியாது அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கு நீ ஏன் தேவையில்லாமல் போய் அடுத்தவங்க வாயை என்ன மாதம் வருதுன்னு நீ ஊத சொல்லி பார்க்குறேன் மோ வாய் முதல்ல சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு போ இவன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாத அதாவது என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா சாத்தியத்தை அடைய சாதனங்களை கையாளுகிறார்கள்னு பார்க்கணும் நேர்மையாக அவ்வளோதான் இந்த ஆராய்ச்சியில் பாஸ் பண்ணியாச்சுன்னா மீது எல்லாத்தையும் பாஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம்லாம் கேள்வி கேட்குறது வேஸ்ட் என்ன இந்த ஒன்றில் பாஸ் பண்ணியாச்சுன்னா மீது எதுவுமே பிரச்சனை கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஆக்சுவலாக நம்ம பண்பாடு இப்படி தான் இருந்தது நம்ம மக்கள்லாம் தெளிவாக இருந்தாங்க எது சீரியஸ் எது சீரியஸ் இல்லைங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க சீரியஸ் எதுனா சாத்தியத்தை அடையணும் அதுக்கு சாதனங்களை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக நிபுணராக இருக்கணும் இதுதான் சீரியஸான மேட்டர் மீதி எல்லாமே அதுக்கும் உதவக்கூடிய மேட்டர்கள் தான் அதெல்லாம் secondary secondary third fourth fifth பொசிஷனில் இருக்கக்கூடியது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டான் அன்னைக்கு அன்னைக்கு எதெல்லாம் சாதனைகள்னு சொல்லியிருந்தாங்களோ அது அதில் எதெல்லாம் இவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பிடிச்ச கூட பரவாயில்ல இவனுக்கு எதெல்லாம் அதில் பிடிக்குமோ அதெல்லாம் பிடிச்சிக்க வேண்டியது அதை பிடிச்சிக்கிட்டு யாராவது ஒருத்தர் அதை கடைப்பிடிக்கலன்னா அப்புறம் அவனை வந்து ரொம்ப பேச வேண்டியது ஆனால் இவன் சாத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கானா அதை மட்டும் பேசாதீங்க சார் தான் ஏன்னா அதில் கடைசி காலத்தில் பேசாதீங்க சார் தான் சரி இப்போ உனக்கு கடைசி காலம் ஆன பிறகு நீ வந்துருவியா அது கடைசி காலத்துல பாத்துக்கலாம் சார் கடைசி காலத்துல நீ போய் கேட்டு பாருங்க ஏன் பண்ணி தான் ரிட்டையர் ஆயிட்டே வயசு தான் எண்பது ஆயிடுச்சு சரி வா இப்பயாவது கடைசி காலம் கடைசி காலத்து அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருந்த இப்போது எண்பது ஆயிட்டு இப்பயாவது வா சாமி வேதாந்த கிளாஸ் கூப்பிடுறாங்க எங்க சார் இப்பதான் புதுசா ஒரு சீரியல் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருக்குதா அது கரெக்டா அந்த நேரத்துல கிளாஸ் வச்சிருக்காரு அதை கொஞ்சம் பார்த்து வராப்பா நீங்க அடுத்த நாள் நீ சொன்னது போய் சாமி கிட்ட சொன்னப்பா அவர் வந்து மாத்திரன்னு சொல்லிட்டாரு நீ வா சீரியல் டைம் தவிர வேற டைம்ல வச்சிருந்தாருன்னா எவ்வளவு நேரம் வைக்கிறாரா இது அடுத்த கேள்வி அவர் என்ன வழக்கம் போல ரெண்டு மணி நேரம் கிளாஸ் நடத்துறாரு ரெண்டு மணி நேரமா எனக்கு ஒரே மூட்டு வழியா இருக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் வைப்பாரான்னு கேளுப்பா அப்புறம் அடுத்த நாள் போய் சொன்னான் உனக்காக அரை மணி நேரம் கிளாஸ்ன்னு மாத்திரேன்ட்டாரு வர சொன்னாரு அப்படின்னு அப்படியா வர சொல்லிட்டாரா சரி சரி வாரத்துக்கு எத்தனை நாள் நடத்துறாரா அவர் என்ன டெய்லி நடத்துறாரு டெய்லியா நான் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பா இது எல்லாம் பண்ணுச்சு ஸோ சாத்தியத்திற்கு ஏற்ப வாழக்கூடிய வாழ்க்கை நான் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு தகுதி அவங்களுக்காக தான் மகாபாரதம் அவங்களுக்காக தான் பகவத்கீதை அவங்களுக்காக தான் சம்பிரதாயம் எல்லாமே அவங்களுக்காக இருக்கிற கோயிலு கூட எல்லாமே அவங்களுக்காக தான் அதனால் மீதி பேர்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் என்ன சொல்கிறது அது வந்து ஃப்ரீ கால் பேமெண்ட் இல்லாமல் சைடில் பயன்படுத்தி கால் அது வந்து நம்ம கணக்கில் கொண்டு வர ஸோ பேமெண்ட் உள்ள மெயின் அக்கௌண்ட்டுன்னா சாத்தியத்தை பிடித்தவர்களுடைய அக்கௌண்ட் தான் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலாம் ஆனால் நம்ம சாத்தியத்தை பிடிச்சிருக்கோம்னா அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சூழ்நிலை வேற யாரும் அன்னைக்கு இருந்தவங்க விமர்சனம் பண்ணலங்கிறப்ப நம்ம மட்டும் இருந்தா அன்னைக்கு இருந்தவங்களுக்கு சந்தேகம் வந்தது உதாரணமா திரௌபதியினுடைய இஷ்யூ திரௌபதியினுடைய சூழ்நிலை வந்து திரௌபதி என்னைக்குமே நினைச்சிடல அதான் இந்த பிரிவில் அந்த திரௌபதி பிரிவில் அதுக்கு முன்னாடி ஏதோ காரணங்கள் கிருஷ்ணர் சொல்றாரு முன்பிரிவு சம்பவங்கள் எல்லாம் கனெக்ஷன்ல கொண்டு வர்றாரு அது வேற அந்த பிரிவில் அந்த கல்யாண சம்பவம் வரைக்கும் திரௌபதி நினைச்சதே இல்லை இந்த அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதில்லை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதில்லை யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு வந்து ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு காலேஜ் போச்சு ஏதாவது நல்ல ஜாப் கிடைக்கு எல்லாரும் கற்பனை பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு கற்பனை பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவ்வளோதான் ஸோ யாராவது யாராவது ஒன்று ஒன்று அந்த பொண்ணு ஆசைப்பட்டா யாராவது ஒரு ஹீரோ நல்ல வீர தீர சூரன் கணவனாக வந்து நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டான் அந்த காலத்தில் வீர தீர சூரன்னாலே வேதஞானத்தில் பழகணும்னு அர்த்தம் வேற முடியாது ஸோ அந்த ஆசை இருந்தது ஆனால் அந்த கல்யாணம் ஆனால் பிறகுதான் தெரியுது திரௌபதிக்கு நடந்த சிக்கல் என்னன்ட்டு கல்யாணம் ஆகி வந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தாக்கா இங்கே ஒரு டைலாக் வீட்டில் நடக்குது கடைசியாக பார்த்தா அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வருது அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட போய் என்னமோ கேட்குறாங்க அவர் ஒரு பதில் சொல்கிறாரு கடைசியாக சமாதானம் பண்ணுறாரு இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இது இப்படி தான் இருக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ திரௌபதி சந்தேகம் கேட்குறாங்க இது எப்படி நான் யார்கிட்ட சொல்ல முடியும் நான் வந்து அஞ்சு பேருக்கு மனைவி நான் யார்கிட்ட சொல்ல முடியும் இது ரொம்ப சிக்கலான சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு பேருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அஞ்சு பேர் அஞ்சு புத்திரர்களுக்குமே இது ஒரு ஷாக்காக தான் இருக்குது என்ன இது புது சூழ்நிலையாக இருக்குது இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ யாருமே எதிர்பார்க்கல குந்தியே எதிர்பார்க்கல இது இப்படி ஆகும்ட்டு யாருமே எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் அப்படி நடக்குது ஆனால் நடந்தாகணும்னு கட்டாயம் வருது சி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று என்னென்னா உண்மையை பார்த்தா இந்த நிர்பந்தம்னு இப்போ நான் சொன்னேன் ஆனாலும் மகாபாரத சம்பவத்தை என்னால் முழுசாக காட்ட முடியல நேரம் கிடையாது இதில் வந்து திரௌபதிக்கும் அந்த நே தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நான் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதில்ல அதுக்காக அழிஞ்சது கிடையாது அஞ்சு பேர் இந்த சகோதரர்களாவது என்னைக்காவது அப்படின்னு நினைச்சாங்களா அவங்களும் நினைச்சதில்லை அப்படிலாம் ஒன்றும் முயற்சி பண்ணதில்லை எதுவும் கிடையாது அதே போல இதுக்கு இன்னொரு காரணம் குந்தி தேவி அந்த குந்தி தேவியாக வந்து அது வரைக்கும் நினைச்சிருந்தாங்களா அவங்களும் நினைச்சது கிடையாது அவங்க சாதாரணமாக இருந்தாங்க சாதாரணமாக குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க குந்தி தேவி இந்த மாதிரி அது என்ன வெளியில் போய் சுற்றிட்டு இருந்தப்போ சுற்றிட்டு இருந்தப்போனா இவங்க துரத்தி விட்டாங்க அப்போ போய் எங்கேயும் தப்பிச்சு போயிருக்காங்க தப்பிச்சு போயிருக்கும்போது இவங்கெல்லாம் பிக்ஷையில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அஞ்சு புதல்வர்களும் போய் பிக்ஷை வாங்கிட்டு வருவாங்க அந்த பிக்ஷையில தான் இவங்க ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அஞ்சு பேர் எடுத்துகிட்டு வர பிக்ஷை ஆறு பேரும் போய் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது என்ன வந்துன்னா இன்னைக்கு அர்ஜுனர் வராரு அர்ஜுனருடைய குரல் முதல்ல கேட்குது அம்மா இன்னைக்கு நான் வந்து நான் ஒரு நல்ல பிக்ஷை கொண்டு வந்திருக்கேன் அப்படி நான் இன்னைக்கு ஒரு பழம் பிக்ஷை நான் இன்னைக்கு ஒரு கனி பிக்ஷை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற அப்போ உடனே அம்மா சொல்றாங்க இதுல என்னப்பா பாருங்க ரொம்ப சந்தோஷம் பழக்கம் போல எல்லாரும் அஞ்சு பேரும் பிரித்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டாங்க இது பாருங்க இதில் தான் நம்ம நாட்டு பண்பாட்டில் வந்து ஈஸ்வர பாவனையில் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்தாங்க அதே போல் இந்த சகுண சாஸ்திரம் இது போல் எல்லா விஷயத்துலையுமே தெளிவாக இருந்தாங்க ஒரு ஒரு சிம்டமுக்கும் பொருள் இருக்கு ஒரு கரப்பாம்பூச்சி நகருதுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது ஒரு ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லைங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க வந்தவைகளை கையாள்வதில் எந்த சிரமம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வது என்ற முடிவுடன் இருந்தார்கள் அதை தாங்கிக் கொண்டு கையாண்டு பார்ப்பதே வாழ்க்கையின் தவம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுடன் வாழ்ந்தார்கள் தப்பித்தால் ஒருவேளை இதை விட சுலபமான வாழ்க்கை இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா ஏன்பா தப்பிக்கணும் இல்லை சார் தப்பிக்கலன்னா கஷ்டப்படுவீங்க இதில் கஷ்டம் என்ன இருக்கு எடுத்து பாரு ஈஸ்வர் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீயே தப்பிக்கிற அப்படின்னாங்க ஸோ அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா சொல்லிட்டாங்க இவர் சொன்னது என்னன்னா இன்னைக்கு நான் ஒரு மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அஞ்சு பேர் சாப்பிடுறாங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஸோ இவங்க என்னன்னு பார்க்கவே இல்லை இப்போ என்னன்னா இவங்க வெளியில வந்து வாப்பா அர்ஜுனான்ட்டு வந்து பார்த்தா கடைசியில் அஞ்சு பேருமே நிற்கிறாங்க இவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க என்னப்பா இதுன்னு கேட்டால் நாங்கள் இது போல் இந்த இடத்துக்கு போயிருந்தோம் இந்த அர்ஜுனை வில்லு விட்டா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது என்ன இந்த நேரம் பார்த்து நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னா ஈஸ்வரை வந்து இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து என் வாயிலிருந்து வார்த்தை பிடுங்கியிருக்கிறாருன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இவ்வளோதான் அவங்க சொன்னது அப்போ மீதி பேருக்கெல்லாம் என்னது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா நாமளும் தப்பிக்க கூடாது இது என்னென்னு அனலைஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ எந்த அளவிற்கு நடுநிலையாக எந்த அளவிற்கு நேர்மையாக எந்த அளவிற்கு சூழ்நிலைகளை சந்திக்க தயாராக இருந்தாங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்காவது ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு பசங்களாம் அஞ்சாறு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு அஞ்சாறு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இன்னைக்கு மேட்ரு இல்லை ஆனால் அன்னைக்கு இப்படி கிடையாது அன்னைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே அது ஏன் பேசினா எதுக்காக பேசினா என்ன விஷயம் பேசினா எல்லாத்தையும் கேட்டு தொடச்சி எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அதுவும் ராஜவம்சம்ல கேட்கவே வேண்டாம் ராஜவம்சத்து பொண்ணுலாம் ஈஸியாக ஒன்றும் பண்ண முடியாது இவங்களும் ராஜவம்சத்து பையங்க இவங்களும் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டெப் கூட தவற முடியாது அப்படிப்பட்ட விரதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதுவும் இந்த குல ஆச்சாரங்களை எல்லாம் கடைபிடிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்கு உலகத்தில் யாருமே கற்பனை பண்ணாதது நம்ம நாட்டில் கேட்கவே வேண்டாம் யாரும் கற்பனை பண்ணாதது ஒரு பொண்ணு வந்து அஞ்சு பேரை கல்யாணம் பண்றது ஆனால் இந்த நேரத்தில் குந்தி தாயார் அவங்களே சொல்கிறாங்க இல்லையா இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க முடியும் ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதாவது ஒரு காரணம் ஒருவேளை அந்த வார்த்தையை நான் கேட்டு அவங்க பேச்சை நான் கேட்டு நான் போய் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினேன்னா கூட உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினது அவங்க பேச்சை கேட்டதுனால அவங்க பேச்சதை கேட்காம இருந்திருந்ததுன்னா அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னா கூட நம்மளால என்ன தெரியுங்களா சொல்ல முடியும் நல்ல வேலை அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அவங்க பேச்சை கேட்டதுனால தான் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டேன் மாட்டினேன் ஏதோ ஒரு பாவம் தீர்ந்தது இந்த பாவம் பாக்கியை எதுக்கு வச்சுக்கிட்டு நல்ல வேலை நீங்க அப்படி சொன்னீங்க நானும் போய் ஆக்சிடென்ட்ல மாட்டினேன் இந்த பாவம் தீர்ந்ததுன்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய மெச்சூரிட்டி ம் அதுதான் நம்மளுடைய மெச்சூரிட்டி அதுதான் இந்த சப்ஜெக்டை அசிமுலேட் பண்ணு என்ன பண்ண உன் பேச்ச கேட்டு நான் போய் மாட்டிட்டேன் அப்படின்னா என்ன தப்பு கிடையாது சொல்லலாம் கொஞ்ச நேரம் முணு முணுக்கிறதோ கொஞ்ச நேரம் வருத்தப்படுறதோ தப்பு கிடையாது ஆனால் இந்த இந்த சப்ஜெக்ட் அசிமுலேட் ஆகலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அசிமுலேட் ஆகி இது போல முணுமுணுக்காதவனாக ஆகிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் முயற்சி பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான் ஸோ எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாச்சு புக்கை கொடுத்தாச்சு எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாச்சு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பாஸ் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோ அப்படியே அவங்களால பாஸ் பண்ண முடிஞ்சது அன்னைக்கு இந்த சூழ்நிலையில அன்னைக்கு வந்து அங்கேயும் தசந்தே வந்துச்சு உடனே பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கும் உடனே ஷாக் ஆச்சு ஒரு நிமிஷம் திணறாங்க இது என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு குந்தி தேவிக்கு என்ன புரியல என்ன பண்ண நானும் தெரியாதனமா இப்படி சொல்லிட்டேன் ஆனா என் வார்த்தை பொய்யாவும் நான் நினைக்கல ஏன்னா ஈஸ்வரர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னா இது நானும் ஏதோ நெருக்கத்தியாக தான் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படி இதுக்கு பின்னால் ஒருவேளை ஏதாவது பொருள் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஆராய்ச்சியை கிருஷ்ணர் சால்வ் பண்ணி வைக்கிறாரு அம்மா இந்த பொண்ணு வந்து இப்படி ஆசைப்பட்டாங்க உங்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் வாழ்க்கையில் தொடர்பு இருந்தது நீங்கள் எல்லாம் ஒரு பிரிவில் வாழறதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துருக்கிறீங்க பேக்கேஜ் சரி வாழ்ந்துட்டு போங்க அதை தான் குந்தி தேவியார் மூலமாக ஈஸ்வரா சொல்ல வச்சிருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் சர்ச்சை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் கேட்குறாங்க திரௌபதிக்கும் இந்த சந்தேகம் வருது இது எப்படி நான் வந்து எப்படி சொல்கிறது எல்லார்ட்டையும் என்னுடைய கணவன் யாருன்னு கேட்டால் நான் அஞ்சு பேரையும் சொல்லணுமே அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நிமிடம் ஒரு நொடி ஒரு சின்ன தடுமாற்றம் வருது அப்போ கிருஷ்ணா சால்வ் பண்ணாரு இதில் என்ன இருக்கு இதுதான் உன் விதி இதுதான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன்னா face it just face it பா ஃபேஸ் எதுக்கு எஸ்கேப் பண்ற எதுக்கு எங்க ஓடணும் நீ அதுக்காக ஓடுற யார்கிட்ட இருந்து எங்க ஓட போற ஈஸ்வராட்ட இருந்தா ஓடுவேன் எங்க ஓட முடியும் ஈஸ்வராட்ட தான் ஓடணும் அதுக்கு சொல்றது இங்கேயே சொல்லி அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாச்சு இவ்வளவுதான் சார் சூழ்நிலை இதை போய் விமர்சனம் பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது இது திரௌபதி ஆகட்டும் துரியோதனாகட்டும் கர்ணாவாகட்டும் குந்தியாகட்டும் ஆகட்டும் காந்தாரி ஆகட்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதை தான் சொல்கிறேன் யாரெல்லாம் இந்த தபஸை கடை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதுதான் சூழ்நிலை அந்த சூழ்நிலைகள் எப்படி வருது அப்படின்னா அதுதான் நெருக்கடி தான் ஏன்னா அந்த சூழ்நிலை யார் கையிலும் இல்லாதது அதை புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரா கையில் மட்டுமே இருப்பது அது புரியும் இப்போ என்னன்னா இந்த சம்பவம் தெரியாத ஒரு கிராமத்தில் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அல்லது இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கேள்விப்படுறான்னு வச்சுக்கோமே அவன் உதாரணமாக என்ன ஆர்குமெண்ட் கொடுப்பான் கொண்டு வருவான் என்ன அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணுறான் என்ன அவன் என்ன தூங்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டானுங்களா இந்த பசங்க அவளுக்கு எங்கேயா போச்சு மூழ்கிட்டு தானே இருந்தா இப்போ என்ன சொல்கிறது இதெல்லாம் குருட்டுத்தனமான ஆர்குமெண்ட் அதாவது முழு பிக்சர் தெரியாதவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம் இப்போதான் தான் இருக்கும் இந்த பசங்க மட்டும் அஞ்சு பேர் இருந்தானுங்களே அஞ்சு பேருக்கு எங்கே போச்சு அறிவு எல்லாம் படிச்சிருக்கிறானுங்களா வயசு என்ன கல்யாணம்னா என்னன்னு தெரியாது பசங்களா ஏதோ அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பசங்க சேர்ந்து விளையாண்டு ஏதோ விவரம் தெரியாமல் விளையாண்டுட்டானுங்க சார் என்னன்னு தெரியலன்னா சரியா அது சொல்லலாம் இதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தடிப்படம் பாருக்கேன் அவன் இவன் பாரு வில்ல விட்டு ஜெயிச்சிட்டு வரான் அவன் சுல்லு விட்டு ஜெயிச்சிட்டு வரான் இவன் துப்பாக்கி சுட்டு ஜெயிச்சிட்டு வரான் அவன் புளியை பிடிச்சி ஜெயிச்சிட்டு வரான் இதுலலாம் திறமை இருக்குது இதுலலாம் உனக்கு அறிவு இருக்குது ஒரு பொண்ணை பற்றி தெரியாமல் பிடிச்சவங்களுக்கு இப்படி அவசர கத்தியில் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது இந்த குந்தி அம்மா இந்த குந்தி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க இந்த குந்தி அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த பொண்ணு இந்த குந்தி அம்மா எத்தனை வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க வாழ்க்கையெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு வந்து இந்த அம்மா வந்து பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா எங்கேயா போய் சேருவு இப்படின்னு கேட்டால் அவசர கத்தி கேள்விக்கு என்னத்தை பதில் சொல்கிறது எல்லாம் இது அவசர கத்தி கேள்விக்கு அவசர கத்தி பதிலெலாம் ஒன்று கிடையாது இந்த கேள்வியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போய்க்க முடியும் இது இப்போ நானே இதை கூட மகாபாரதத்தில் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை வச்சு நிரூபிக்க முடியும் ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோல் பதம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லா கேள்வியும் கேட்டுலாம் புரிஞ்சிட்டு இருக்கா வேண்டாம் அதெல்லாம் வாழ்க்கையில் நேரம் கிடையாது அவர்களுக்கு வந்த வாழ்க்கையை அவர்கள் டீல் செஞ்சாங்க எனக்கு வந்த வாழ்க்கையை நான் டீல் செய்கிறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கே பல் வலி வருதுன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு பல் வலி வருது தாங்க முடியாத பல் வருது பல் வலி வருது சொத்த பல் வந்துருச்சு ராத்திரி பூரா தூங்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே ஏன் இப்போ வலி வருது தூங்க வருது அப்படின்னா சுப்பிரமணிக்கு ராத்திரி வலி சரியான வழி தூக்கம் தாங்க தூக்கமே வரல முடியவே இல்லை கதற அழு அழுன்னு அழறாரு உடனே என்ன பண்ணாருன்னா ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்து கூட தம்பி ஃபோன் பண்ணார் ஏய் மச்சி உன் பண்டாட்டி கொஞ்சம் எழுப்பு அப்படின்னா என்ன என்ன மாமாச்சி என்ன ஏ அவள் தான் டாக்டர் அவன் பல் டாக்டர் தானே எழுப்பு முதல்ல சரி சரி என்ன சொல்கிறீங்க என்னாச்சு அவன் நீ ஃபோன் கொஞ்சம் அவள்கிட்ட கொடு அவள்கிட்ட கூட ஃபோனை கொடு உன் தங்கச்சிகிட்ட என்ன மனைவி சொன்னாங்க உன் பொண்டாட்டிகிட்ட ஃபோனை கொடு ஏ இங்கே பாருடி அவர் ஃபோன் மாமா வந்து ஃபோன் கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொல்கிறாரு இருந்தால் பேசுகிறேன் ஆனால் சொல்லுங்கண்ணா என்னாச்சு ஏ இங்கே பாருடி எனக்கு பல்லு வலி வந்துருச்சு பல்லு வலி தாங்கல தாங்க முடியாது அவசரமாக ஏதாவது ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடு என்னங்க என்னங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியும் அவனுக்கு போடு நீ அவனுக்கு போடு யாருங்க போடுறது அவன் தான் பக்கத்தில் இருக்கால தடி அவனுக்கு ஒரு ஊசி போட்டுட்டீங்க உனக்கு வர பல்லு வழியை நீ தான் டீல் பண்ணும் அடுத்தவங்க டீல் பண்ண முடியாது அடுத்தவங்களுக்கு ஊசி போட முடியாது கரெக்ட் அடுத்தவன் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டுக்கிட்டு உனக்கு சரியாக போடல உனக்கு பள்ளி வலி எப்படி இருக்கு அதை நீ தான் டீல் பண்ணும் வேற யாரும் அதை அனுபவிக்க முடியாது தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அதனால நம்ம அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்ற பிரச்சனை விடணும் அவங்க ஏன் இப்படி பாஞ்சாலி ஏன் இப்படி இந்த அம்மா ஏன் இப்படி அந்த அப்பா ஏன் இப்படி தப்பஸில் இருந்தார்களா தப்பஸை விட்டு விலகாமல் இருந்தார்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி ஒரு நபர் தபஸில் இருக்கிறார் தபஸை விட்டு விலகாமல் இருக்கிறார்னா இன்னொருவன் தபஸில் இருப்பவன் தபஸை விட்டு விலகாமல் இருப்பவன் உடனே என்ன செய்வான்னா அவருக்கு ஒரு சூழ்நிலைன்னா உடனே போய்கிட்ட நிற்பான் அவ்வளவு என்ன சார் இது சரியா தப்பானே பார்க்கல நீங்க எனக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் எதை வச்சுதான் நீங்க கிட்ட வர்றீங்க உதவிக்கு வரீங்க அவர் தபஸில் இருக்கிறார் தபஸில் வெற்றி அடைவதற்காக பயணத்தில் இருக்கிறார் நானும் அதில் இருக்கேன் எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம் சார் இவ்வளோதான் பதில் இதுக்கு மேலெல்லாம் மகாபாரதத்தில் யாரும் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை இந்த அளவு புரிஞ்சுக்கிறவன்ட்ட வந்து பேசினா போதும் மகாபாரதத்தை எதுவும் புரியலன்னா அவங்களுக்குலாம் மகாபாரதம் கிடையாது அவங்களுக்காக எழுதப்படலை என்ன இது தபஸ்விகளினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட சரித்திரம் யார் தபஸ்வி இமயமலையில் ஒற்றைக்காலில் நிற்பவர் இல்லை மன்னனிலிருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் நான்கு வருணத்தார்கள் நான்கு ஆசிரமத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே தபஸ்வி அவங்கவுங்களும் இந்த சாத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க சில நேரம் தெரியாமல் தெரிஞ்சும் போவாங்க தெரியாமலும் போவாங்க உதாரணமா பிரம்மச்சாரி குருகுலத்துல இருக்கிறான் பத்து வயசு பையன் அவனுக்கு சாத்தியம் என்னன்னு தெரியாது இப்போ சாதனம்னாலும் என்னன்னு தெரியாது ஆனா அவனுக்கு ஒண்ணுன்னா நம்ம கூட இருக்கும் ஏன்னா அவன் தபஸில் இருக்கிறான் சார் அவனுக்கு என்ன தபஸ்னாலே என்னன்னு தெரியல சார் ஆனா அவனுக்கே தெரியாம அவன் தபஸ்ல நம்ம நுழைச்சு விட்டுட்டோம் இதெல்லாம் விவரம் தெரியாத வயசுல நம்ம தள்ளி விட்டுடுறோம் அவனுக்கு தபஸ் தெரியல ஆனால் தெரியும் பொழுது அவன் சந்தோஷப்பட அந்த பாதையில் நம்ம இருக்கோம் அதனால தெரிந்தோ தெரியாமலும் தபஸ் என்ற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நாம் உடன் இருக்க வேண்டியது நான் அதில் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதான் அதுதான் நம்முடைய கம்யூனிட்டி அதுதான் நம்முடைய கூட்டு வாழ்க்கை அதுதான் நம்முடைய செட்டப் அதுதான் நம்முடைய கலாச்சாரம் அதுதான் நம்முடைய பண்பாடு அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படி இப்படி இந்த வம்சம் இந்த தபஸில் வாழ்ந்து வந்த வம்சம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சு முடியும் இதை தான் நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இது வந்து முடிச்சிருக்கோம் இப்படி அந்த சந்ததுவுக்கு சந்ததிகள் பிறந்து அவர்களுக்கு பிறந்து அவர்களுக்கு பிறந்து இப்போ எங்கே இருக்குன்னா இப்போ வந்து திருத்தராஷ்டிரர் வந்துடுவோம் திருத்தராஷ்டிரர்னு இருக்கிறாரு அப்புறம் பாண்டுன்னு இருக்கிறாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரில் திருத்தராஷ்டிரங்கிற அண்ணனுக்கு கண் தெரியாதவராக போயிட்டாரு அதனால் நம்ம நாட்டு சட்டத்திட்ட விதிப்படி என்னென்னா அங்கலட்சணத்தில் குறைவுள்ளவர் ஆட்சி பண்ணக்கூடாது கண் தெரியாதவரை ஆட்சி பண்ண முடியாது எந்த ஊழல் இருந்தாலும் ஆட்சி பண்ண முடியாது அந்த கணக்குப்படி சபை கூடி முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா தம்பி பாண்டுவை வந்து ராஜாவாக்கிட்டாங்க ஒரு விதிப்படி குடும்பத்தில் மூத்த பையன் தான் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வரணுங்கிற ஒரு விதி இருந்தால் கூட இந்த சாதாரண ஒரு குடும்பத்துக்கு அந்த நியத்தை கொண்டு வரலாம் ஆனால் ஆட்சின்னு வரும்போது அது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லை ஒரு சமாஜத்தினுடைய பிரச்சனை சமாஜ சமாஜத்தில் எல்லோரும் சாத்தியத்தை நோக்கி சாதனங்களை கடைபிடிக்கும் பொழுது அதற்கு சகாயத்தில் இருக்க வேண்டிய மன்னன் அந்த அளவிற்கு கேப்பபிளாக இல்லாமல் திறமையாக இல்லாமல் இருந்தால் அத்தனை குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையும் தடுமாறிவிடும் தடமும் மாறிவிடும் அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும் அதனால பல விதிகளை வந்து ராஜாக்களினுடைய வீட்டுக்கு கொண்டு வர முடியாது சாதாரண மக்கள் கடைபிடிக்கிற பல விதிகளை அங்கே கொண்டு வர முடியாது ஏன்னா அது ஒரு வீட்டு பிரச்சனை கிடையாது பல லட்சம் வீட்டு பிரச்சனை அது பல லட்சம் பேருனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை அதனால குடும்பத்தில் பெரிய பையன் திருத்தராஷ்டிரன் தான் அவர்தான் தகப்பனாருக்கு பிறகு முக்கிய ஸ்தானத்துக்கு வரணும்னா கூட அங்கலட்சணம் தேவைப்படுகிறது நாட்டை நிர்வாகம் செய்ய ஏன்னா அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறையில் நிர்வாகிகளினுடைய தன்மை அப்படி இருந்தது இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒருவேளை அங்கலட்சணம் குறைவு இருந்தால் கை கால் சரியில்லைனால பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள நிர்வாக முறைகள் வேறு அன்னைக்கு இருந்த நிர்வாக முறைகள் வேறு அன்னைக்கு ஆட்சியாளர் வந்து முனைமுகத்தில் நிற்க வேண்டியிருந்தது அவனே அம்பை எடுத்து விடணும் அவன் எதிரினுடைய அம்புக்கு பதில் சொல்லி ஆகணும் அவன் சந்திக்கணும் கீழே விழணும் எழுதிக்கணும் குதிரைகள் ஏறணும் எல்லா பிரச்சனையும் இருந்தது அந்த ராஜா தோத்து போயாச்சுன்னா எல்லோரும் தோத்ததா கணக்கு அந்த ராஜா ஜெயிச்சா எல்லாரும் ஜெயிச்சதா கணக்கு அன்னைக்கு இருந்த விதி வேறு இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் தான் சேஃப்டியா ஏசி ரூம்ல இருக்கிறான் எங்கேயோ இருந்துக்கிட்டு வேற யாரோ ஒருத்தனை ஃபோன் பண்ணி சுவிட்சு தட்டுங்கிறான் அவனும் ஏசி ரூம்ல இருந்துட்டு சுவிட்சு தட்டுறான் இந்த பீரங்கி குண்டு வேற எங்கேயோ வெடிக்குது அல்லது இந்த மிஸ்ஸை ஏவுகணை போய் வேற எங்கேயோ விழுது ஸோ இன்னைக்கு சூழ்நிலை வேறு இன்னைக்கு வந்து அறிவாளியாக இருந்தால் போதும் உடல் பலம் தேவையில்லை நோயாளியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது ஸோ அன்னைக்கு இருந்த விதிகளின்படி அப்படி முடிவு இருந்தது அதனால் திருத்தராஷ்டிரரை மன்னனாக்க முடியல பாண்டுவை ஆக்கியிருந்தார்கள் அது திருத்தராஷ்டிரருக்கும் எந்த ஒருத்தமும் இல்லை ஓகே இதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னா நான் இருந்துட்டு போகிறேன் திருத்தராஷ்டிரன் ஒன்று ஞாபகம் மகாபாரதத்தையும் பகவத்கீதையையும் அனலைஸ் பண்ணும்பொழுது திருத்தராஷ்டிரர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க அவர் சாஸ்திரத்தை நன்கு கற்றவர் ஆண்டவும் நன்கு கற்றவர் அவங்கெல்லாம் வேத கல்வியை கற்றிருந்தவர்கள் நாட்டிலேயே மிகச்சிறந்த குருநாத்தர்கள் மூலமாக அவர்களுக்கு வேத கல்வி கொடுக்கப்பட்டிருந்தது நமக்கு இப்போ படிச்சிருக்கிற வேத கல்வியை கூட குறைஞ்சது ஒரு ஆயிரம் மடங்கு தெளிவு அவங்கள்ட்ட இருந்தது படிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த காலத்துலலாம் என்னென்னா வெறும் படிப்புனா இந்த மாதிரி சொற்பொழி கேட்டால் பார்த்தாங்க எல்லாத்தையும் மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும் மனப்பாடம் இல்லாத கல்வியையும் அவங்க வந்து கல்வின்னு ஒத்துக்கிறது கிடையாது படித்த அத்தனையும் மனப்பாடமாக வச்சுருக்கணும் அதை வாழ்ந்து காட்டணும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எதுலேயும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்க்கையே விரத்தமாக இருந்தது அந்த விரத்தத்துடன் தான் வாழ்ந்தார்கள் எல்லாவற்றிலும் சங்கல்பத்துடன் வாழ்ந்தார்கள் சத்திய வச்சனத்துடன் வாழ்ந்தார்கள் இசகு பிசகாமல் அந்த மார்க்கத்திலிருந்து சிறிதும் வழுவாமல் வாழ்ந்தார்கள் அப்படியே வாழ்வதே சவாலாக வைத்துக்கொண்டு உயிரை பணையம் வைத்து வாழ்ந்தவர்கள் அதில் சந்தோஷத்துடன் வாழ்ந்தவர்கள் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் இதுதான் செய்யப்பட வேண்டியது இதற்காகத்தான் நான் குடும்பத்தை நடக்கிறேன் நடத்துகிறேன் நாட்டை நடத்துகிறேன் என் உடலை பராமரிக்கிறேன் சாப்பிடுகிறேன் இல்லை என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நினைவுடன் வாழ்ந்தவர்கள் அதுல ஒருத்தர் தான் திருத்தராஷ்டிரன் திருத்தராஷ்டிரன்னா ஏதோ கண்டு தெரியாதவர் அப்படின்னு நம்ம கூடாது அவர் மிகப்பெரிய வேத ஞானத்தை உடையவர் ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நம்ம சொல்லுவோமே நம்ம ஆறாவது நிலையில பிரம்ம ஞானம் நடத்துறோம்னு அந்த மாதிரி பிரம்ம ஞானத்தை அடைந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஈஸ்வர ஞானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஈஸ்வர ஞானத்துடன் தவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சாத்திய சாதனங்களுடன் பஞ்சமகா எண்ணங்களை உரிய முறைப்படி செய்வதில் தவமாக இருப்பவர்கள் விரதத்துடன் இருப்பவர்கள் அப்படி இருந்தவங்க தான் திருத்தராஷ்டர் ஏதோ கண்ணு தெரியாத ராஜான்னு சிம்பிளாக கணக்கு முடிச்சிடக்கூடாது அதே போல் இந்த பாண்டுவும் அப்படியே இருந்தவர் அவருக்கு கண்ணு தெரிஞ்சால் கூட அவருக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது உடம்புல அவருக்கும் கூட உடலில் சில நோய்கள் இருந்தது அது அவருடைய பேக்கேஜ் என்ன பண்ணுறது அப்படி ஆனாலும் அவரும் இந்த மாதிரி வேத கல்வியை உடையவர் அப்படிதான் இருந்தார் அப்படி இந்த ரெண்டு பேருமே ஈக்குவலாக திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க ஒன்னே ஒன்று திருத்தராஷ்டிரருக்கு என்ன கண் பார்வை மாத்திரம் இல்லை என்று ஒரு குறைபாட்டுடன் இருந்தது அப்புறம் அதனால அண்ணனை விட்டுட்டு தம்பியை சபை வந்து என்ன பண்ணிச்சுன்னா ராஜாவாக வச்சுது அப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு கொஞ்சம் காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது ஒரு முறை இவர் வந்து இது போயிருந்தார் எங்கே போயிருந்தார் பிக்னிக் போயிருந்தார் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அது பை த டைம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுது திருத்தராஷ்டிரத்துக்கும் கல்யாணம் ஆகிடுது பாண்டுவுக்கும் கல்யாணம் ஆகிடுது பாண்டுவுக்கு அந்த சமயத்தில் ரெண்டு கல்யாணங்கள் ஆகிருந்தது ரெண்டு கல்யாணம்லாம் இயங்குறதுக்கான காரணங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் அஞ்சு கல்யாணம் ஆயிரம் கல்யாணம் எதாக இருந்தாலும் பதில் எனக்கு பார்த்தாச்சு ஸோ இந்த சமயத்தில் பாண்டுவுக்கு ரெண்டு திருமணம் இருந்ததாக இருந்தது குந்தின்னு ஒரு மனைவி மாதுரி அப்படின்ட்டு ஒரு மனைவி ரெண்டு பேர் இவங்களோட காட்டில் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே வந்து பர்ணசாலை போட்டு அங்கே தங்கிட்டு கொஞ்சம் வேட்டைக்கு போயிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவர் போயிருக்கிறாரு அந்த சமயத்தில் சபையில் பீஷ்மர் மாதிரி பெரியவங்க எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அது அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இவர் அங்கே காட்டில் இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அந்த அஞ்சு பேரும் பிறக்கிறாங்க காட்டில் இருக்கும்போது குந்தி தேவியாருக்கு மூணு பேரும் குழந்தைகளும் அந்த மாதுரிக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்கிறாங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு பேராச்சு அதுக்கப்புறம் சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா அந்த காட்டில் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் பாண்டு இறந்து போயிட்டார் இப்போ இந்த ரெண்டு பெண்கள் மட்டும் இருக்காங்க சின்ன பொண்ணுங்க அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க அப்புறம் பாண்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும் அங்கே உள்ள தப்பஸ்வியல் ஞானிகள்லாம் பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் உடனே வராங்க அங்கே இருந்த சாது சன்னியாசிகள் எல்லாரும் வந்து அவங்களுக்குலாம் ராஜாக்கள் எங்கே போனாலும் அவங்களுக்குலாம் செய்தி தெரியும் ஏன்னா ராஜாக்கள் எப்பவுமே வந்து ஞானிகளுடைய கண்காணிப்பில் இருந்தவர்கள் ஒரு ராஜா அசஞ்சா சாது சன்னியாசிகள்லாம் தெரியும் அவர் இங்கேருந்து அங்கே போயிருக்காருப்பா அவரை பார்க்க போயிருக்காரு இந்த விஷயம் போயிருக்காரு எல்லாம் தெரியும் ஸோ இப்போ பாண்டே இருந்ததும் அங்கே இருக்கிற சாது சன்னியாசிகள் காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் செய்தி பண்ணுது எல்லாரும் வராங்க அப்புறம் இந்த ரெண்டு பெண்களையும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லி சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இந்த எல்லாம் ஆயிரக்கணக்கான சாது சன்னியாசிகளை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் இது போல் இவர் குழந்தை பிறந்திருக்கிறார் பாண்டோட குழந்தைகள் தான் அந்த அஞ்சு பேரும் ஆனால் காட்டில் இருக்கும்பொழுது இப்படி ஒரு விபத்தில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவருக்கு அஸ்தி சடங்குகள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எல்லாம் அரண்மனையில் வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் அப்புறம் திருத்தராஷ்டிரருக்கும் திரு திருமணம் ஆகிருந்தது அவருக்கு குழந்தை பிறக்கிறாங்க அவருக்கு ஒரு குழந்தை க ஒரு அவருடைய மனைவி கன்சீவ் ஆகிருந்தது அந்த கன்சீவ் ஆகிருந்தப்போ அந்த அம்மா ஏதோ கொஞ்சம் பொறாமையினால் கொஞ்சம் வயிற்றில் கல் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம புஸ்தகம் சொல்லுது அப்புறம் அந்த கரு கலைஞ்ச மாதிரி கீழே விழுந்து அப்புறம் ஒரு முனிவர் அப்புறம் எல்லாரும் வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணார்னா அதை வந்து அந்த கருவை கீழே விழுந்த கருவை வந்து பாத்திரங்கள் வச்சு அன்றைக்கி இருந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல அதை மண்பானைகளில் நெய்யில் ஊற்றி அதில் என்னென்னலாம் கலந்தாரு என்னெல்லாம் மூலிகை வச்சாலும் நமக்கு தெரியல புஸ்தகத்துலேயும் அப்படிலாம் ரொம்பலாம் விளக்கமாக இல்லை நூறு பாத்திரங்களில் வச்சு அந்த கருவை பிச்சு போட்டார் அப்புறம் பார்த்தா இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அதை பிரிக்கணும்னு சொன்னார் அவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அதை பிரித்தா அது வந்து நூறு குழந்தைகள் ஆச்சு அப்படி அது நூறு குழந்தைகள் அவருக்கு இவங்களுக்கு அண்ணாவுக்கு நூறு குழந்தைகள் தம்பிக்கு ஐந்து குழந்தைகள் ஆனாலும் தம்பி இப்போ உயிரோடு இல்லை இப்படி இந்த குழந்தைகள் வளர்றாங்க நூற்றி அஞ்சு பேர் இப்போ திருத்தராஷ்டிர தலைமையை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வீட்டில் இருந்த பீஷ்மர் பீஷ்மர் வந்து நிர்வாகத்தை கவனிச்சுட்டு இருக்கிறார் அப்போ சிறந்த ஆச்சாரியரை வச்சுக்கிட்டு பாடம் நடத்துறது இந்த நூற்றி அஞ்சு பேருக்கும் தேவையான அரண்மனை ஆட்சியை கவனிக்கிறதுக்கு தேவையான நல்ல திறமைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லா சினிமா எல்லாத்தையும் செஞ்சு வளர்த்தார் குழந்தைகள் எல்லாம் நல்ல திறமையாக வளர்ந்தாங்க அப்படி சொல்லி கொடுத்த பல ஆச்சாரியர்கள் இருந்தால் கூட அதில் ஒரு முக்கியமான ஆச்சாரியர் பேர் துரோணாச்சாரியார் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ரோல் இந்த துரோணாச்சாரியர் பேரில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா நல்லது என்ன நாளைக்கு அதில் சில முக்கியமான சர்ச்சைகள்லாம் இருக்குது நேரம் இருந்தால் நம்ம பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சர்ச்சை இருக்குது துரோணாச்சாரியர் வாழ்க்கையில் அப்படி துரோணாச்சாரியார் வந்து ஆச்சாரியராக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க அவருக்கு கீழே ராஜாக்களுக்கு தேவையான எல்லா எஜுகேஷனும் இந்த நூற்றி அஞ்சு பேருக்கு கிடைக்குது அப்படி எல்லாரும் ரொம்ப சிறந்த இளைஞர்களாக வளர்கிறாங்க எல்லா போர்க்கலை வேத கல்வி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வளர்கிறாங்க வளர்ந்து இப்போ எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க நிர்வாகத்தை செய்யக்கூடிய திறமைகளுடன் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த ஐந்து பேர் இருக்காங்களே இந்த அஞ்சு பேருக்கு பேர் வந்து பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் அஞ்சு பேர் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஃபேமிலி வம்சம் வம்சமாக வருது இல்லைங்களா அந்த ஃபேமிலி வம்சத்துக்கு பேர் குரு வம்சம்னு பேர் குருங்கிறது வம்சத்துக்கு பேர் அது ஒரு ஆளுடைய பேர் கிடையாது அந்த ஃபேமிலிக்கு பேர் குரு குலம் குரு குருகுலம் கிடையாது குரு இது குருன்னா வேறு அந்த ஃபேமிலியோட பேர் அப்போ குரு வம்சத்தில் வந்தவர்களுக்கு பேர் கௌரவர்கள் அப்படின்ட்டு பேர் அப்போ கௌரவர்கள்னா யாருன்னா இந்த திருத்தராஷ்டிரனும் கௌரவர் தான் பாண்டுவும் கௌரவர் தான் இந்த நூற்றி அஞ்சு குழந்தைகளுமே கௌரவர்கள் தான் ஏன்னா நூற்றி அஞ்சு பேரும் குரு வம்சத்தில் வந்ததுனால கௌரவர்கள் அப்படி இப்போ ஆனாலும் இந்த குடும்பத்தில் ஆச்சுன்னா இந்த நூறு குழந்தைகளுக்கும் இந்த அஞ்சு பேருக்கும் இடையில அப்பப்போ சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் இப்போ என்னாச்சுன்னா கொஞ்ச காலம் இடையில இந்த பாண்டு வந்து இருந்தப்போ இந்த குழந்தைகளோட இருந்தப்போ என்ன சாரி இந்த பாண்டுனுடைய குழந்தைகள் அஞ்சு பேர் மேலே நாட்டில் வந்து கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருந்தது எல்லாருக்கும் ஏன்னா ராஜா வீட்டு குழந்தை ராஜாவுடைய பையன் அப்புறம் அப்பா வேற தவறி போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இயற்கையான ஒரு கருணை வருது அப்புறம் இந்த அஞ்சு குழந்தைகளுடைய கேரக்டர் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு ஒரு கவர்ச்சியாக இருந்திருக்கு அதனால எல்லாரும் அந்த குழந்தைகள் செல்ல முடியாது இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நூறு பேர் கொண்ட குரூப்புக்கு அவங்க மேலே ஒரு சின்ன பொறாமை வர ஆரம்பிச்சு அந்த நூறு பேர் குரூப்ல சீனியர் யாருன்னா துரியோதனன் அந்த சீனியர் பெரிய அண்ணங்கிறது துரியோதனன் ஸோ அப்போ யார் துரியோதனங்கிறது திருத்தராஷ்டிரங்கிற ஒரு அவருடைய பையன் திருத்தராஷ்டன் யாருன்னா குடும்பத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் திருத்தராஷ்டன் பாண்டு அதில் அண்ணன் திருத்தராஷ்டன் அவர் தான் கண் தெரியாதவர் தம்பி பாண்டு அவர் தவறியாச்சு காட்டல அவருடைய குழந்தைகள் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்ல சீனியர் பெரிய பையன் பேர் என்னன்னா அவர் பேர் தான் யுதிஷ்டிரா யுதிஷ்டிரான்னு பேர் ஆனா நம்ம நாட்டுல புழக்கத்துல இருக்கிற பேர் தர்மர்னு சொல்லுவாங்க அல்லது தர்மபுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் தர்மர் அவர் வந்து அஞ்சு பேரில் சீனியர் இவர் துரியோதனர் இவர் நூறு பேரில் சீனியர் இப்போ என்னாச்சுன்னா இந்த துரியோதனருக்கு இந்த அஞ்சு பேரை பார்க்கும்பொழுதெல்லாம் பொறாமை ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ்லாம் அவங்களுக்கு போகுது எங்கள் அப்பாவுக்கு கண்ணு நல்லா இருந்திருந்தா நான் வந்து இன்னைக்கு ராஜா வீட்டு பையனாக இருந்திருப்பேன் எனக்கு ஒரு முக்கியமான அந்தஸ்து கிடைச்சிருவோம் எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு இந்த பசங்க இருக்கிறதுனால தானே அப்படி நடக்குது ஒருவேளை இந்த அஞ்சு பேரும் இல்லைன்னா நான் தானே ராஜா வீட்டு பையனாக இருப்பேன் என்ன எல்லாரும் பாராட்டுவாங்களே அவங்கள கொண்டுட்டா இந்த இந்த பாராட்டு எல்லாம் எனக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு குருகுலத்தில் இருக்கும்போதே கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் <laughs> அப்படி ஏன்னா அந்த ஒரு சின்ன பொறாமை ஸ்கூல் டேஸில் வர சண்டை மாதிரி சண்டை ஆரம்பிச்சது ஆனால் அந்த சண்டையில் என்னன்னா கடைசியாக இவங்க ஜெயிச்சிருவாங்க அஞ்சு பேரும் ஜெயிச்சிருவாங்க என்ன தான் அடிதடி வரும் கடைசியாக இந்த அஞ்சு பேர் ஜெயிச்சிருவாங்க அந்த அஞ்சு பேரில் பார்த்தா இந்த பீமன் சொல்லி ஒருத்தர் அவர் பேர் பீஷ்மர் தாத்தா அவர் இப்போ தாத்தா வைட்டார் யார் அந்த அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போனாரு சந்தனு மகாராஜாவுக்கு அவர் பேர் பீஷ்மர் இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் பேர் பீமன் ஏன்னா அவர் ஒரு பீம் பாய் இப்படி அவர் இருப்பார் மோட்டாவா அதனால அவர் வந்து பீமன் அந்த பீமன் வந்து என்னன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான் நூறு பேர் இவங்களை அடிக்கிறதுனால நூறு பேரையும் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான் அப்படி ஒரு பலசாலியாக இருந்ததுனால இந்த துரியோதனனுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமை அதிகமாச்சு இப்போ ஆனால் இந்த நூற்றி அஞ்சு பேருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நூற்றி அஞ்சு பேருமே மிகச்சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேத பண்பாடு உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேத பண்பாட்டை தவிர வேறு எதையுமே தெரியாது அதை விட்டுட்டு வாழலாம்னு அவங்க கற்பனை கூட பண்ண முடியாது அவங்களால அப்படிலாம் ஒன்று இருக்குது உலகம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளேயே கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க பெற்றோர்கள் அப்படிப்பட்டவங்க உறவினர்கள் அப்படிப்பட்டவங்க எல்லாரும் அப்படிப்பட்டவங்க ஈஸ்வர பாவனையில் வாழ்பவர்கள் இவங்களும் அப்படி தான் பிறந்து வளர்றாங்க அதுக்கப்புறம் திறமையான குருநாதர்கள்ட்ட வேற கல்வி கற்றுருக்காங்க அங்கே வேத கல்வி கற்றவர்கள் இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா பேசிக் நாலேஜ் அது போல் ஆயிரம் மடங்கு கல்வியை அவர்கள் கற்றவர்கள் யாரு நூற்றி அஞ்சு பேருமே அதுக்கு மேலே மன்னர்கள்னா இந்த நான்கு வர்ணத்தார்களுக்கு எப்படி உதவணும் எல்லாரும் சாத்தியத்தை நோக்கி செல்பவர்கள் சாதனங்களை கடைபிடிக்க வேண்டியவர்கள் அவர்களை சாதனங்களை கடைபிடிக்க உதவ வேண்டியவர்கள் மன்னர்கள் அது அவங்களுடைய டியூட்டி என்ன இதையும் சொல்லி கொடுத்துருக்கிறார் குருஜி அதெல்லாம் தெரிஞ்ச நூற்றி அஞ்சு பேருமே ராஜாவை விட்டால் நல்லா நிர்வாகம் பண்ண முடியும் யாருமே ஒருத்தர் ஒருத்தர் சலைத்து கொண்டவர்கள் இல்லை சலித்தவர்கள் இல்லை அல்லது சிறியவர்கள் கிடையாது எல்லாருமே மிகச்சிற சிற சிறந்த திறமைசாலிகள் ஆனாலும் கூட இந்த துரியோதனருக்கு என்னாச்சு இத்தனை கல்வி இருந்தால் கூட ஒரு பொறாமை என்கிறது வருகிறது வர முடியும் வர முடியாதுன்னு கிடையாது இப்போ நமக்கே வந்து இதெல்லாம் சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்கு நமக்கே வந்து கிளாஸில் வர்றவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கிளாஸ் நடக்குது எல்லாரும் வராங்கன்னா இப்போ இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்கா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் உடனே எல்லாரும் பார்ப்போம் என்ன குருஜி அவருக்காக மட்டும் சம்திங் ஸ்பெஷலாக ஸோ உடனே இவர் என்ன எப்போ பார்த்தாலும் அவர் விசாரிக்கிறாரு ஸோ அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு ஏன்னு தெரியாது ஒருவேளை மாத்திரை கொண்டு வர்றவராக வேண்டியாராக இருக்கலாம் மாத்திரைக்காக கூட கேட்டிருக்கலாம் இவருக்கு அதெல்லாம் தெரியாது இவர் என்ன எப்போ பார்த்தாலும் வந்த உடனே அவர் பேரை கரெக்டாக கேட்குறாரு ஸோ இது எல்லாருக்கும் வரதான் எல்லாரும் படிச்சிருந்தாலும் வர முடியுது அப்படி தான் துரியோதன் நம்ம உடனே இவ்வளோ படிச்சிருக்காருனா இவருக்கு மட்டும் ஏன் வருது அப்புறம் நீ தான் படிச்சிருக்க உனக்கே வருது அதுக்கு முதல்ல பதில் சொல்லலாம் அதே காரணம் தான் எல்லாருக்கும் ஸோ <laughs> இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தாங்க உடம்புன்னு இருந்தால் உடம்போட பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான் மனசுன்னு இருந்தால் மனசோட பிரச்சனையும் எல்லாருக்கும் ஒன்று தான் அதுக்குள்ளே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் ஒரு சில பேர் சில பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் அதே பரீட்சையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறாங்க அப்படி துரியோதனர் இந்த பேப்பரில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் என்ன இவங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு பொறாமை வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் இந்த நிலைமையில் இப்போ துரியோதனர் இருக்கிறார் இந்த நிலைமை தான் இந்த மகாபாரதத்தினுடைய முக்கியமான திருப்பம் இந்த நிலைமை தான் மகாபாரதங்கிற நூல் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால பகவத்கீதைங்கிற நூல் இருக்கிறதுக்கு காரணம் பகவத்கீதை இருக்கிறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இப்போ அர்ஜுனர் காரணம் அர்ஜுனர் அர்ஜுனருக்குலாம் முன்னாடி துரியோதனர் காரணம் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன இஷ்யூ என்ன இஷ்யூ அந்த ஒரு பொறாமை அந்த பொறாமை தான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நடத்தி காட்டியது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மிகப்பெரிய நன்மையையும் கொடுத்துள்ளது அந்த நன்மை இந்த பகவத்கீதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சு துரியோதனர்கிட்ட ஓம் பெற்ற கல்வி வாழ்விகவி பயணத்தை உடன் திரட்டும் சொன்ன சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலைனோடு என் அறிவை காவாயோ மெய்யறிவை விளைவாடும் இடைநிலை வேண்டாம் என்று ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹரி ஓம் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து இதில் ஏதாவது குரல்கள்லாம் ட்ரபுள் இருக்கலாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் குரல் எனக்கு கொஞ்சம் கட்டாய கட்டாய இருக்குது எனக்கு எல்லா குரலும் என்னுடைய குரல் உங்களுக்கு சரியாக இருக்குங்களா நல்ல பண்ணு சார் எப்படிங்க நல்ல பஞ்சு சில பஞ்சு சரியாக இருந்ததுங்களா சரியாக இருந்துச்சுங்களா முத்துக்குமார்ஜி சரியாக இருந்துச்சுங்களா குரல் கிளியராக இருக்கா ரொம்ப கிளியராக இருக்குங்களா எனக்கு வீடியோ வரலையா ஓ சரி சரி பார்க்கலாம் எனக்கு தெரியல ம் மீதி பேருக்கு வீடியோ கிடைச்சிருக்குங்களா யாருக்குமே வரலையா என்னன்னு தெரியலையே சிலப்ப சார் ஓ இங்கே டிசைன் பிகினிங்கில் வச்சுருந்துருக்கோம் சாரி இங்கே ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து நீங்கள் இது போல் ரிப்போர்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம் எஸ்எம்எஸ் கூட போட்டு விடலாம் இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் வந்து தயக்கப்பட வேண்டாம் ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்லுறதுலாம் முத்துக்குமார் ஜீவா ஸோ நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு இல்லைன்னா சொல்லுங்கள் பிகினிங்கில் சொல்லிட்டா நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு இது ஆயிடுச்சுன்னா அப்புறம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் முடிஞ்சே சரி பண்ணிக்கலாம் ஜியும் லைனில் இருக்காரு ஃபோட்டோ வந்துச்சு ஓ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறோங்கிறாரு நல்லது சார் ஓகே ஸோ ஓகே நல்லது சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததில்லை முருகேசன் சார் கூட தான் பேச முடியல ஹலோ உங்களுக்கும் கேட்டுன்ட்டு ஆன் பண்ணியிருக்கேன் முருகேசன் சார்ட்ட தான் பேச முடியல அவர் ஃபோனில் பேசிப்போம் ஓகே நல்லது சந்தோஷம் நாளைக்கு எல்லாரையும் சந்திக்கலாம் தெரியும் நீங்கள் வேறு யாராவது யாராவது எதாவது சொல்லணுமா தெரியும் நீங்கள் யாராவது எதாவது சொல்ல வேண்டியிருக்கீங்களா ஓ நீங்க யாராவது ஏதாவது சரிங்க சரிங்க சார் ஓகே வகுப்பு முடிச்சிக்கலாங்க ஹரிஓம் ராமராம் நிறைய என்ன நாளைக்கு பார்க்கலாம் இல்லைன்னா அவங்க எழுந்திரிச்சு போகிறதா இருக்காங்க இப்படி அவரே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம எப்படி நம்ம தான் எழுந்திரிக்கிறதே இல்லையே காலையில் உட்காந்து ராத்திரி யார் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இது இன்னைக்கு என்ன இன்னைக்கு நீங்க கரெக்டா பாஸ்கர் வந்து நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி நீங்கள் பார்க்க வரேன்னாரு அவர் வந்து கரெக்டா என்னென்னமோ கொஞ்சம் விஷயங்களை பேச முடியாது பேசினாரு இது நேற்று காலையில் இவங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க முந்த நாள் கேட்டிருந்தாங்க ஜெகநாதனுடைய வீட்டை பார்க்க வரணுன்னாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வந்தாங்க ஆ வந்தாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சரி நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு சாயந்தரம் நாலு மணி சேஃப்டியாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு வாங்க அப்படின்னாரு அவங்க சரிட்டாங்க அப்புறம் பாஸ்கர் வந்தார் அவர் கிளம்பி போகிறதுக்கே மணி ஒன்றையே ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் சமைச்சு சாப்பிடும்பொழுது அவங்க வந்தாலோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன செஞ்சேன்னா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் மாதிரி போயிடுச்சு நான் காலையில் சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீ கொஞ்சம் வேணால் முன்னாடியே வந்துட்டு போயிடுங்க அப்படின்னா சரி நான் இப்போ கிளம்பி வந்துடுறேங்க நாங்கள் ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி வந்துடுவோம்னாங்க அப்போ மணி ரெண்டு நான் சொல்லிட்டேன் அப்புறம் கடைசியாக பார்த்தா அவங்க வரும்போது மூணே காலையில் ஆகிடுச்சு ஏன்னா அப்புறம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம அங்கே சமையல் கட்டில் இருந்தால் நமக்கு இன்னும் பிரச்சனை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு நெருக்கடி அப்புறம் சாப்பிடும்போது உட்காந்துட்டு இருந்தாங்கனாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது சாப்பிடலாம் அப்புறம் லேட் ஆகும் அப்புறம் அதுக்கப்புறம் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது சரி உங்களுக்கு பேசிட்டு அனுப்பி விட்டுருவோம் என்ன சின்ன விஷயமா தான் வரேன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பேசுனா அவங்க போகும்போது மணி ஏழை ஆமாம் ஏழரை மணிக்கு போகிறாங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எட்டரை மணிக்கு கிளாஸ் நான் அப்புறம் குளிச்சுட்டு அவசரமாக ஓடி போய் இந்த ஃபோனுக்கு டாப்அப் பண்ண அப்புறம் இதுவும் இல்லாமல் இருந்தது இன்டர்நெட்டு அப்புறம் நீங்கள் வரீங்களா இல்லையெல்லாம் எனக்கு தெரியல இங்கே வச்சிருந்துச்சு இங்கே தான் இருந்துச்சா காலை யூஸ் பண்ணானே காலை என்ன பண்ணாங்க தெரியல எனக்கு தெரியல ஏழு மணிக்கு இப்போ நான் குளிக்கூட இருந்துச்சு உட்காந்து ரொம்ப நான் ஆஃபீஸ் பக்கத்தில் இது சைனீஸில் எதாவது கூப்பிடுறாங்க சைனாவில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உடனே வாங்க சொன்னாங்க ஏன்னா ஒன்றும் பண்ணலையா குளிக்கல இது செய்யல நம்ம இங்கே சாப்பிட்டா நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் நான் ஆஃபீஸ் பண்ணுறேன்